सर्वेषु कर्मसु कथम நீ வந்து உபாசிதாத்வயானி பெரியவாளத்துல போய் செவிக்கலன்னு நினைக்கிறேன் நல்ல சத்குருவ நீ அடையலேன துவம் பிரம்மம் விஜானாசி பிரதானோபாசிதாத்வயா பெரியவாள போய் செவிச்சிருந்தியானா அவ தர்மம் சொல்ற போது சொல்லியிருப்பாள் தூங்குறவன் எழுப்பப்படாதுன்னு ரொம்ப சின்ன புத்தி உள்ள மனுஷன் தெரியுது உன்னை பார்த்தா எத்தனை மிருகங்கள் உன்னை கண்டு கதற முடியா பண்ணி எத்தனை யானைகள் கால் ஒடிய முடியாது துதிக்க ஒடிய முடியாது பயந்து ஓடுறது உனக்காக இப்படி என்னதுக்காக இங்க வந்து சத்தம் போட்டு உனக்கு என்ன காரியம் இங்கே இருந்து காட்டாராம் முனிமார் பீமனை பார்த்து யாரு நீ என்னத்துக்காக இங்க வந்து எந்த ஊர் உனக்கு இனிதமிதம் என்ன காரியமாய் நீங்க வந்த இந்த காட்டுக்கு தேவலோகத்துக்கு மார்க்கமாக்கம் இது இன்னமே மனுஷன் போக முடியாது மனுஷாலிங்க போக முடியாது இனி ஆகையினால நீ போகவே முடியாதுன்னு சொன்னாராம் ஹனுமான் என்னமோ ரொம்ப தூரம் வந்துட்டு சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் கூட வர முடியாது மனுஷன் என்னமோ வந்துட்டே வந்த நீ சௌகரியமா போகணும் இது ஒண்ணு எல்லாம் அமிர்தத்துக்கு ஒப்பான பழங்கள்லாம் வச்சுக்கங்க தட்டு தட்டா அடிக்கி எடுத்து சாப்பிடு பேசாம தீர்த்தத்தை குடிச்சிட்டு ஊருக்கு போய் சொல்லி நாளாம் ஹனுமார் கல்பாணி மூலாணி பலானி இனிமே நீ இங்க தாண்டி கிண்டி வந்தேன்னா வரத்தை அடைஞ்சு விடுவேன் நிச்சயம் உனக்கு வசமாயிடும் இந்த பழத்தை சாப்பிட்டு ஊருக்கு போனாராம் ஹனுமார் பீமனை பார்த்து அரக்கண் திறந்துகிண்டு ரொம்ப அனாயாசமா அவனை லட்சியம் பண்ணாம சொன்னாளா ஹனுமார் பீமன் வந்து இந்த வார்த்தைக்கெல்லாம் பயப்படுவான் பீமசேனன் உடனே பீமன் பார்த்தார் நீங்களாரும் கேட்டான் அவரை கோபவான் நிமித்தம் வா வானரம் வானரம் நீங்கள் யாரு இந்த குரங்கு வருஷம் என்னத்துக்கு போட்டிருந்தேன் நிஜ குழங்கில்லே நீங்கள் சொல்லிட்டு யோக்கியனான கத்திரினாகினால உடனே தானாருங்கிறத சொல்றான் பீமன் அவன் யோக்கியாளா இருக்கிறவாள் நீங்களாருன்னு கேட்டு தன்னை சொல்லி விடுவாள் நம்ம போக்குலியா இருக்கிறோம் நம்ம ஆருன்னு கேட்பான் இவன் தன்னுடைய அட்ரஸ் எல்லாம் சகலத்தையும் சொல்லுவான் எனக்கு அந்த ஊரு இந்த ஊரா எங்க ஊர் அங்கேருந்து மூன்று மைல் ரெண்டு டைம் காமி இதெல்லாம் ஆறு ஒன்ன காட்டா ஆறு காட்டா எந்த எதையாவது இருந்து கூடாதோ சகலத்தையும் இருட்டு நீங்கள் ஆறு மண் நாரா இருந்தா உமக்கு என்ன அப்புறம் கூக்குறி அப்புறம் பக்திட மாட்டாங்க யோக்கியாளா இருக்கிறவா அழகா பேசுவாள் நீங்கள் ஆறுன்னு காட்டா பீமன் கேட்டுட்டு உடனே தன்னை சொல்லி விட்டார் கோபவான் வானரம் பகுராஸ்திதா நீங்கள் யாரு குரங்கு வேஷம் எதற்காக பூண்டிருக்கேள் கேட்டுவிட்டு நான் யார் தெரியுமா நாம் பீமன் நாம் பிராமணனுக்கு அடுத்த வர்ணமான கத்திரியன் நான் உங்களை காக்கிறேன் யாரு யாரு தெரியுமா நான் குருவம்சத்தில் பிறந்தவன் கௌரவா சோமவம் குஞ்சாதிர்பேணதாரிதா சந்திர வம்சத்தில் பிறந்தவன் குரு வம்சத்தைச் சேர்ந்தவன் குந்தியின் கர்ப்பத்தில் வசித்தவன் கர்ப்பேணதாரிதாயுதனயா பாண்டவன் நான் வாயுனுடைய பிள்ளை பீமசேனன் என்று பெயர் அப்படிப்பட்ட நான் உங்களை கேட்கிறேன் என்ன பீமனை பத்தி தெரியாதவாள் உலகத்தில் கிடையாது அதுக்காக இவன் தம் பெயர் தெரியட்டும் பாண்டவோ அவன் என்ன நினைச்சுடா இது வெறும் வாழைக்கச்சல திங்கிற குரங்கு நினைச்சுடா பாண்டவோ ஆயுதனயா பிச்சை வாங்கறதுக்கு ஒரு குரங்கு எழுந்து வரும் பாருங்க குரவன் ஒரு கையை கையில வச்சிருந்து நீ லங்கா நகரம் தாண்டும்பன் லங்கா சமுத்திரம் தாண்டும்பன் அது அப்படி பாதி ஜீவன் போன குரங்கு தானே பொட்டுமே வெறி கீழே வந்து அப்படியே உட்காந்துருக்கு வந்து அது மாதிரி குரங்குன்னு நினைச்சுட்டானவன் அந்தவோ வாயுதனயா ஹனுமார் இவன் சொன்னத எப்படி கேட்டான்னார் சவாக்கியம் குருவீரஸ்யதிகிருஷ்யது அவனை அவன் தன்னை இவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு அவன் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறான் இவன் இன்னார்னு ஒரு முன்னாடியே தெரிஞ்சு விட்டார் ஹனுமார் அவரை தான் இவன் தெரிஞ்சு கொள்ளல பீமன் அதை உள்ளூர சிரிச்சுக்கிண்டு அவனுவார் என்ன பண்ணினார் உடனே மறுபடியும் பீமனை பார்த்து சொன்னார் நான் மேஷம் போட்டுக்கல நான் குரங்குதான் ஆனா உனக்கு வழிவிட மாட்டேன் அவன் என்ன நினைச்சா பீமசேனை பீமன் சொன்னா பயப்படுவன் நினைச்சுக்கிண்டு தம் பெயரை சொல்லி பாண்டவோ வாயுதனயா பீமசேனை அந்த தன்னுடைய முழு அட்ரஸையும் குந்தியா கர்ப்பேண தாரிதா கௌரவஹா சோமவம்சி இப்படி எல்லாம் சொன்னான் அவன் இவன் அகங்காரம் இருக்கு இவனுக்கு தெரிஞ்சு விட்டார் ஹனுமார் நான் உனக்கு வழிவிட மாட்டேன்னு காணாம் அனரோகம் நே மார்க்கம் பிரதாசியாமி யதேப்சிதம் பிரதாசியாமி யதேப்சிதம் கொடுக்க மாட்டேன் உனக்கு வழி வழிவிட மாட்டேன்னாராம் எங்கிட்ட விரோதத்தை அடையாத எங்கிட்ட விரோதத்தை நான் அடியோட ஒழிச்சு விடுவேன் வைஷசம் வைஷசம்னா விரோதம் என்கிட்ட விரோதத்தை அடையாதே சீக்கிரமா திரும்பி போனாராம் ஹனுமார் பீமனை பாத்திரி சாது கச்ச நிவர்த்தஸ்வே மாத்வம் பிராப்தி வைஷசம் பார்த்தான் பீமன் விரோதம் வந்தா என்ன என்ன பண்ணுன்னு கேட்டான் அவரை பார்த்து இவன் பயப்படுவா பீமன் உன்னோட விரோதம் வருமா வராதான்னு அவன் காக்கல அது எது வந்தாலும் வரதான் இப்ப வழி விடுறியா இல்லையான் சீக்கிரமா பரப்படுறியா இல்ல அவன் அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டமான்னு காட்டானாம் பீமன் புதுக்கோட்டை பெருச்சாலை தூக்கி எறியா போல எரிஞ்சு விடலாம்னு அப்படி தூக்கி எரிஞ்சு விடலாம்னு நினைச்சான் பண்ணி மாதிரி இருக்கு நூல் இவ்வளவு பெரிய இல்லை புதுக்கோட்டையில திருச்சாளி கூட கொல்லப்படாதுன்னு ராஜா உத்தரவு போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் கொலை பண்ணாத ஊரோல் எந்த ஊரு மகமத்தா பார்த்தார் அப்பான்னார் நீதான் பண்ணிவிடாது எனக்கு வீண்டிருக்க முடியலடா அப்பான்னார் ரொம்ப வயதான கிழவன் ஆகினால் எனக்கு வந்திருக்க முடியல அப்பா நீ என்ன ஏதாவது பண்ணிவிடாது உனக்கு அவசியம் போதான் வேணுமோன்றா ஆமாண்டா அவசியம் சுகந்தௌலம் லங்கரித்வா பிரயாகி மாம் உனக்கு அவசியம் போகணும்னா என்ன தாண்டிக்கிட்டு போயிடு என்னால இருந்திருக்க முடியல நான் ரொம்ப வேளாண் கிழவன் நாஸ்தி சக்தி கிளேஷிதோஹ்யம் यद्यवश्यम् तु गन्तव्यम् लङ्घयित्वा प्रयाहिमाम् என்ன தாண்டிக்கிண்டு போன்னு சொன்னார் ஹனுமார் உடனே பீமன் பார்த்தான் நான் தாண்டி விடுவேன் ஒரே ஒரு காரணத்தால தாண்டாம இருக்கேன் குரங்கு என்ன என்ன பரமாத்மா சர்வேஸ்வரன் எல்லாருடைய உள்ளேயும் இருக்கான் அவன் உன்னுள்ளேயும் இருக்கான் அதை நான் வேதத்தை பெரியவர்களிடத்தில் கற்றுமுட்டேன் வேதமானது என்ன சொல்வது தெரியுமா പുനഃ പരമാത്മാസൗ ദൃഢന്തേ വ്യാപ്യതിഷ്ഠതി തഥാഹം ജ്ഞാനവിജ്ഞേയം അവമന്യേന ലംഘയേ യദ്യാഗമൈർന്ന വിന്ദേയം തഥാഹം ഭൂതഭാവനം ഭേദങ്ങളെ പെരിയോർഘടത്തിലെ കത്തിക്കുന്നേ ഭേദം എന്ന് ചൊല്ലു തെരിയുമാ ഏകോദേവ സർവഭൂതേഷു ഗൂഢ സർവവ്യാപി സർവഭൂതാന്തരാത്മാ குரு தெய்வம் எல்லாருடைய உள்ள மீ உள்ளையும் இருக்கான்னு சொல்றது உபனிஷத்து அதை பெரியோர்களிடத்துல நான் கேட்டுட்டேன் வேதத்தன அத்தியனம் பண்ணாமல் இருந்தேனே உன்னை இப்ப தாண்டி விடுவேன் எத்யாகமையின்ந்தேயம் அபாகம் பூலபாவனம் சர்வபூதங்களையும் காப்பாத்திக்கிண்டு உள்ள ஒரு பிரபு இருக்கானாம் அவனை மறந்துட்டு தான் நிச்சயம் நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமாம் பகவான மறந்துவிட்டு உள்ள இருப்பவனை அப்படி எல்லாருடையும் உள்ள இருக்கிறவன் உன்னுடைய சரீரத்திலையும் இருக்கான் குரங்கு சரீரத்திலையும் அவன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை தாண்டினேன பரமாத்மா தாண்டினவனா ஆயிடுவேன் நான் அப்படி வேதம் கத்துக்காமல் பெரியோர்களிடத்துல இந்த தர்மத்தை நான் காக்காமல் இருந்தேனேனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா யாரெல்லாம் தாண்டுவேன் தெரியுமா கிரமேயம் உன்னையும் தாண்டுவேன் இந்த மலை ஹிமோத்பர்வத்தையும் தாண்டி விடுவேன் வேறுவையும் தாண்டி விடுவேன் யார போல தாண்டுவேன் தெரியுமா ஹனுமானிவசாகரம் ஹனுமான் லங்கைக்கு போறதுதான் சமுத்திரத்தை தாண்டினாரு அது மாதிரி தாண்டி விடுவேன் நான் பீமன் ஹனுமானிவசாகரம் அப்போ பரமாத்மாதோ காட்டுல போய் சண்டை போடுற போதும் கூட உபனிஷத் அர்த்தத்தை சொல்றானே பீமன் நம்ம தேசத்துல அப்படின்னு உள்ள பகவான் இருக்கா ஒருத்தனை தாண்டது இல்லை ஒரு ஆளை அவன் புள்ளை போட்டு தாண்டும் குழந்தை போட்டு தாண்டான் என்ன பகவான தாண்டதா அர்த்தம் பகவான் உள்ள இருக்கான் ஈஸ்வரன் அப்படி தாண்டுவதில்லை அது பீமன் சொல்றான் பரமாத்மா போடுறது ஏழாம் தம் பேசுற தேசம் நம்ம தேசம் நம்ம பெரும் சண்டையில கூட ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசுற தேசம் பரமாத்மா அசௌங்கிறான் அசௌங்கிறான் இதோ இருக்கா உண்டேங்கிறான் பீமன் தேகந்தே வியாபியதிஷ்டி பகவானை அல்லவா நான் தாண்டி அவமானம் பண்ணினவனாவே நாம் வேதம் கற்காமல் இருந்தேனே நான் தாண்டி விடுவேன் வேதார்த்தத்தை இடத்துல கேட்டிருக்கேன் வேதார்த்தத்தை பெரிய பெரியவாரிடத்துல நான் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தாகே குரங்கு உன்னையும் இந்த ஹிமயமலையும் சிவத்தை தாண்டி விடுவேன் எப்படி தாண்டுவேன் தெரியுமா அனுமார் சமுத்திரத்தை தாண்டினா போல தாண்டுவேன் நான் உடனே அந்த ஹனுமான்ங்கிறது ஆடுறான் ஹனுமான் நாம அரக்கண்ண மூடிக்கின்றேன் யாரப்பா ஹனுமான் காதலியே வெளியே அவன் பேருன்னாராம் கிளேஷ அபுமான் நாம அகர்வோயே நலங்கிதாமிஷ்டே யாரு இருந்த ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினான்கிறியே என் காதல வேலையே உனக்கு சொல்ல முடியும்னா அந்த ஹனுமான பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லு கேட்டாரா ஹனுமான் உடனே பீமன் பார்த்தான் யாரு தெரியுமா அந்த ஹனுமான்கிறது ஜாக்கிரதே நான் குரங்க என்ன பிராத்தான் அவருடைய புத்தி தெரியுமா அவனுக்கு தரித்திர குரங்கு புத்தி தத்துவ தத்துவபலான் அபாரமான புத்தி அவருக்கு அபாரமான பலம் அப்படிப்பட்டவராக என்னுடைய பிராத்தாவாக எங்க அண்ணாவாக்கம் அவர் நானாம் கூப்பிட்டான் பீமன் உனக்கு இத்தனை வயசாச்சு கழமா போனே உன் ஜென்மாவில ராமாயணம் கேட்கலையா நீ பாழா போக ராமாயணே ராமாயணம் கேட்டது இல்லையா உன் ஜென்மாவிலே தெரியும் சிலவனுக்கு நான் ஒரு போய் நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு பாகவதம் கண்டேன் அந்த ஊர்ல ஒரு கழவர் பெருமா அஞ்சாறு காலம் திரும்பர் கொட்டாப்பிலேயே இருப்பவர் ஒரு உடம்புல ஒரு கிடையாது பெருமா சாப்பிடுறது சீட்டுக்கு ஆடுறது சத்துக்கு போறது சாயந்தரம் அங்கேச்சியா கிடைச்சா அதையும் சொல்லுறது இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அங்க ஏதாவது பரியாசமா பேசுறது உடம்புல திமிர் இருக்கு இல்லையா பரியாசமா பேசுறது ஏதாவது அது இதுங்கிறது இங்க போறவாள்லாம் மட்டும் பண்றது நீங்களாம் நேரம் அப்படியே வைகுண்டத்துக்கு போட்டுடுங்கிறது சொல்லிட்டே அங்க நடந்தது கோயில்ல நடந்தது பிரவச்சனம் கோயில் ஏதோ உற்சவம் அன்னைக்கு சுவாமி புறப்பாடு அதனால மதிக்கிறது ஒரு நாளைக்கு நான் சாயங்காலம் இங்கேயோ வெளியில நாலஞ்சு பேர்களா சேர்ந்து வரபோது இந்த பழம் வந்து இருக்கேன் எனக்கு அது தெரியாது சொன்னா இதுதான் இந்த உள்ள டூட்டி அடிக்கிறது கிளப்ல ஏதாவது வித்தியாசமா பேசிட்டு இருக்கு கசத்துன்னு சொன்னா கூட வந்தவா அந்த கழம் பேசாம இருக்கக்கூடாதோ இதுவாதான் இந்த காலக்கேபம் பண்றவாளோ வந்து கேட்டா ஆமான்னா கூட வந்தவர் இன்னைக்கு வந்து கோயில கதை இல்லையாமே தலையாட்டினேன் நான் பதில் சொல்ல வாயிட்டு உடனே சொல்றது பேசாம போகப்படாது வந்து அது அஷடுங்கிறத எண்பது வயசான அஷடு அங்க நடு ரோட்ல காட்டிவிட்டு வாங்க இன்னைக்கு வந்து நான் கழுவப்பட்டேன் இன்னைக்கு வந்து மூலவர் புறப்பாடு அதனால இல்லைன்னு சொன்னான்னா நான் உடனே பார்த்தேன் நீரும் நானும் இருக்கிற ஊர்ல மூலவர் தான் பரப்பு வரல அதுக்கு மூலவர் உற்சவர் தெரியலன்னு எனக்கு கருத்துக்கு அதுக்கு வித்தியாசமா சொல்லல அதுக்கு மூலவர்னா என்னன்னு தெரியல தான் என்ன தெரியல வயது என்பதாச்சு முனிசிபாலிட்டி குழியில ஒட்டி குழந்தை வெட்டி புதைச்சுட்டானே அவன் நல்ல சம்ஸ்காரம் கிடைக்கல என்னமா கிடைக்கும் அதுக்கு மூலவருக்கும் உற்சவருக்கும் அர்த்தம் தெரியல வயது என்பதாச்சு கொட்டாப்பிடி என்ன பிரயோஜனம் என்ன வெத்தம்னே ஆத்திர ஒரு நாள் ஒரு பகவன் நாம ஒரு நல்ல காய்க்கும் ஒண்ணு கிடையாது சாப்பிட்டு அப்படியே போயிட்டு ஆரோக்கியம் சொல்லிட்டு நோ பண்ணிட்டான் சிவனிடத்துல அப்படி சித்தம் செலுத்திட்டு இருக்கணும் மனுஷ ஜென்மா கிடைக்குமா சுலபம் ஆமுகம் ஜென்மா பிரசாதம் அதுதான் சொல்றார் மனுஷ ஜென்மா கிடைக்காது அவன் மறுபடியும் இந்தியா வரும்பா வந்து பிறந்துட்டா மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு சொத்து படத்துல விழுந்தவன் மாதிரி தான் அப்படியே இந்த பாம்பு மாதிரி விழுந்தா கொண்டு வந்து கீழே தள்ளிப்படுறான் பாருங்க வாழ அது மாதிரி தள்ளிப்படுவான் மறுபடியும் வேறது பகு கோபி அம்மா லத்வா இதம் பகு சம்பவாந்தேன்னா சுவாமி வைகுண்டம் போறவரும் உத்தவரை பார்த்து உத்தவா ஒன்னும் ஞாபகம் இருக்கணும் இந்த மனுஷ ஜென்மா எப்ப கிடைச்சிருக்கு தெரியுமா எத்தனையோ கோடி கோடி கல்பம் நீ நாயாயும் நரியாயும் ஈயாயும் எறும்பாயும் மரமாயும் மட்டையாயும் இருந்து தவிச்சு குவிச்சு அப்படியே வந்து கடையேறி முள்ள வந்திருக்கே சொல்லிவிடாதே ஜாக்கிரதைன்னு கூட்டாள் சுவாமி வைகுண்டத்துக்கு இந்த மனுஷ ஜென்மாவும் சரியா உபயோகப்படுத்தி வேண்டாமா இதை வீணாவது எத்தனை உபயோகப்படுத்தி பொக்குன்னு ஒண்ணு கொண்டு போடுவான் அப்படியே பூவை குத்துக்கு பாருங்க காக்கா கால கிரீடானிவ ஏதி அக்கதம் பரியணம் சீக்கிரனால் தீர்த்துருவாய் அடையப்பா எத்தனை மகான்களே காலம் வந்து கொத்திக்கிட்டு போட்டான் வாயிருந்தாள் வாயிருந்தான்னு போயிட்டு பெரியவாள்லாம் போட்டாளே பயமா இருக்கேன்னாள் எப்படி குத்துவோம் தெரியுமோ ஒட்டுக்கும் குழந்தைகள் கையில் இருக்கிற ஒட்டியை குத்துறாப்புல குத்து போடுவோம்ல குழந்தைகள் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி வாங்கி வச்சுருந்தா காக்கா போ அங்கேயும் தப்புன்னு வந்து பிடிங்கி போடுது பயப்படல அது மாதிரி முடிச்சு வந்து கொண்டு போடுறான் ஒரு ஒரு ஆளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜென்மாவை அடைஞ்சுக்கிட்டு பகவான பஜிக்காமல் போட்டா மறுபடியும் இந்த போஸ்ட் இல்லை இந்த மனுஷனா பிறக்க முடியாது ஈஸ்வரனை பஜிக்காதான் மறுபடியும் பிறந்தாலும் நல்ல ஜென்மா வந்து மறுபடியும் சுவாமி உபாசிக்கிறதுக்கு ஒரு காட்சி ஆகாது ராமாயணம் நீ கேட்டது இல்லையா கிழமை ராமாயணே ராமாயணம் கேட்டிருந்தா அவனுக்கு தெரியும் அதுல மகா ஸ்ரீமானாக்கம் பண்ணுவார் மகாலட்சுமியான சீதா பிரசாதத்தை அடைஞ்சவர் ராமபத்னீகிருத்தோஜன விஸ்திருதான சீதாதேவியை அடைவதற்காக நூறு யோஜன தூரம் உள்ள சமுத்திரத்தை அந்த மகாபிரபு ஒரே தாண்டல்ல தாண்டினார் எங்க அண்ணாங்கிறான் பீமன் நலங்கிதாவர் குரங்குகளுக்கெல்லாம் தலைவன் அவரை தெரிஞ்சு கொள்ளாம நீ குரங்கு கழக்குரங்கே நீ என்னமா இருக்கே ஒரே தாண்டல் ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே அப்படி தாண்டினாராக்க எங்க அண்ணா அனுமான்கிறான் அண்ணா அண்ணாங்கிறான் அண்ணா ஜட்ஜியா கலெக்டரா இருந்தா எங்க பிரதர் பிரதர் அது மாதிரி சொல்றான் சகரா பிளவகேந்திரேன क्रमेणैके नलङ्किता समे भ्राता समे भ्राता महावीर्याः துரியோகம் துரியோகம் தஸ்ய தேஜசா வாருமாவர் முதல்ல சொல்லிவிட்டா ராதான் மறுபடியும் திரும்பி சமே பிராதா மகாவீரியாக துரியோகம் தஸ்ய தேஜசா எங்க அண்ணா வாக்கம் வந்த அவருக்கு எத்தனை பலம் உண்டோ அத்தனை பலம் எனக்கு உண்டு அவர்கிட்டயே സമൂഹം തസ്യ തേജസാ തുല്യോഹം തസ്യ തേജസാ ബലേ പരാക്രമേ പരാക്രമേ ശക്തോഹം തവ ശക്തോഹം തവ നിഗ്രഹേ ബലത്തിലെയോ പരാക്രമത്തിലെയോ அவன் சாரீரமான பலத்திலேயோ பிறத்தியார ஆக்கிரமிச்சு ஜெயிப்பதிலோ யுத்தம் பண்ணுவதிலேயோ எங்க அண்ணாவான அனுமார போலத்த பலம் எனக்குண்டு ஆகினால திருத்திர குரங்கான உன்னை வந்து தூக்கி ஏத்துக்கு எனக்கு எத்தனை நாள் ஆகும் சத்ரோஹம் தவ நிகிரகே உன்னை கிழிச்சு போட்டுடுவேன் நானாம் மார்க்கம் எழுந்திருந்து வழிய விடுறையா இல்ல அவனாயம் பலத்தை பாக்குறியா குரங்கேன்னு காட்டானாம் ஹனுமான பார்த்து பௌருஷம் என் பௌருஷத்தை பாக்குறியா அல்லது இது வந்திருந்த வழி அழகா விடுறையான்னு காட்டான் பீமன் மறுபடியும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டேன் குரங்கேன்னா பீமன் என்ன என் பேச்ச நீ காக்கலன்னா உன்னை அப்படியே கீழ்ச்சிடுவேன் மச்சாசனம குருவாணம் எந்த ஊருக்கு அனுப்புவேன் தெரியுமா யமலோகத்துக்கு அனுப்பிச்சு விடுவேன் என் பேச்ச கேட்டு இப்ப நீ கிளம்பாத பட்சத்தில் எழுந்திருந்து வழி விடாத பட்சத்தில் யமலோகத்துல நான் சுடுவேன் ஹனுமார பார்த்து பீமன் இவனுக்கு பலம் தனக்கு இருக்குன்னு அகங்காரம் இருக்கு பீமனுக்குன்னு தெரிஞ்சு விட்டார் ஹனுமார் கைபலம் இருக்குங்கிற திமிரிலே பீமன் எப்படி பேசுறான் ஹனுமார் நன்னா உள்ள தெரிஞ்சுண்டு உள்ளூர சிரிச்சுக்கின்றாராம் ஹனுமான் வாக்கியம் அப்ரவீத்துக்குள்ள இவனை பரிகாசம் பண்ணிண்டு அவனை பார்த்து கெஞ்சினாராம் அப்போ பீமனை பார்த்து என்ன சொன்னார் பிரசீதது நாஸ்திமே சக்தி உத்தாத்தும் ஜலஜா பிரசீத கொஞ்சம் தயவு நீங்க என்ன எமட்சயத்துக்கு அனுப்பிச்சு விடுறீங்களே நான் இன்னும் கொஞ்ச நினைக்கிறேன் நீங்க அப்படி எல்லாம் என்ன பண்ணப்படாது ரொம்ப கிழவன் பிரசீத நாஸ்தி மே சக்தி உத்தாத்தும் ஜலஜா நகாள் பலம் உள்ளவாள் என்ன வேணுமோ என்ன நீங்க பண்ணி கொள்ளலாம் எங்கிட்ட எங்கிட்ட கொஞ்சம் தயவு பண்ணி போனேன் என்னார் ஹனுமான் என்னன்னு காட்டாம்பிக்கணும் நான் ரொம்ப கெஞ்சி காக்குறேன் குரங்கு மமானு கம்பயாத்வேதத்து கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் வாழை கொஞ்சம் அப்படி பெரட்டி விட்டேன் நீங்க அந்த வழியால ஏறி போடுங்களேன் மமானு கம்பயாத்வேததி புச்சம் உத்தாரிய கம்யதாம் சொன்னாள் அனுமார் மனசா சிந்தயத் பீமா பலதர்பித அப்போ பீமன் மனதனால உள்ள நினைச்சுக்கிட்டானாம் என்ன அவனுக்கு கைபலம் ரொம்ப அதிகமா அபாரமான பலமாம் பீமனுக்கு அதனால மனதுக்குள்ள நினைச்சு கொண்டானாம் என்ன நினைச்சிருந்தான் நாள் மனசுக்குள்ள நினைச்சிருந்தானாம் இதனுடைய நுனிவால இடது கையால பிடிச்சு ஒரு சித்தி சித்தி இந்த மலையில அடிச்சு இன்னைக்கு இதை கொண்டு யமலோகத்துக்கு அனுப்பிச்சுடுறது தீர்மானம் பண்ணினானாம் கொண்டுபிடித்தான் விடுறது நுனிவால புடிச்சு ஓஞ்சி ஒரு அடி அடிச்சு விடுறது கீழேன்னு தீர்மானம் பண்ணினானாம் பீமன் என்ன பண்ணினான் ரொம்ப அவமதிப்புடன் கூட இந்தண்ட திரும்பிண்டு கடலுகையினால போய் വാല പോയി പിടിച്ച് തൂക്കി എറിയ പോനാനാം സാഹവജ്യമഥവാമേനഗ്രാഹപാണിനാഹുംബ ഗർവത്തുടൻ തലയെന്നെ തിരുപ്പിണ്ടി കുഴങ്ങും വാല പോയി തുടവേണ്ടിയിരിക്കെ വേണ്ടിയിരിക്കെ തലയിൽ എഴുത്തുന്ന് அப்படி போய் அவமதிப்புடன் കൂടെ ஊக்கினானாம் அந்த ஹோமத்தை கூட நச்சாசகத்தாலயிக்கும் மகாகவே அந்த பெருங்குரங்கனுடைய வால்னுடைய நுனி இருக்கு அது அப்படி சாலையிட்டும் கொஞ்சம் அசக்க கூட முடியலையா நச்சாசகச்சாலையிக்கும் பீமஹாபுட்சம் மகாகவே அசைக்க முடியலையாம் உடனே என்ன பண்ணினான் நாள் இன்னண்ட திரும்பிண்டு நடதுகையால் எப்படி வாழ தொட்டவன் மறுபடியும் என்ன பண்ணினான் நான் கையும் கீழே கொடுத்து உச்சிக்ஷேப புனர்தோர்காம் இந்திரனுடைய துவஜம் போல் வஜ்ராயுதம் போல் மேல கிளம்பின்றிருக்கிற அந்த பால போய் ரெண்டு கையினாலையும் போய் பிடிச்சு தூக்க பார்த்தான் என்ன ஆச்சுன்னாள் மகாபல அபாரமான பலம் உள்ள பீமன் ரெண்டு கையையும் கீழே கொடுத்து தனக்குள்ள பலம் முழுமையும் கொடுத்து ரெண்டு கையால பார்த்தான் அசைக்கவே முடியலையாம் நுனிவாலை அசக்கவே முடியலையாம் அந்த வானரத்தை பால அசைக்கவே முடியலையாம் நச்சோத்தர்த்தும் சசாகதம் ஹனுமாருக்கு பக்கத்துல வந்து நமஸ்காரம் பண்ணானா கபே பார்ஸ்வகதோ ரொம்ப ஒட்கப்பட்டு கீழே குனிந்து அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணினானாம் யாருன்னு தெரியாமல் பிரணிபத்தியமப்ரவீ நமஸ்காரம் பண்ணினானாம் பிரதிபக்ஷேதகௌந்தேயாஞ்சலிர்வாக்கியமப்ரவீத் அஞ்சலி பண்ணி அப்ப காட்டானாம் பீமன் பிரசீத கபிஷாத் என்ன சொன்னான் பீமன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் நீங்கள் ஆறுன்னு எனக்கு தெரியல பிரசீத கபிஷார்தூலம் க்ஷம்யதாம் கத்த சொற்கள் ரொம்ப சொல்லிவிட்டேன் உங்களே யமலோகத்தில் நினைச்சு விடுறேன் ஏ துர்புத்தின்னு என்னெல்லாமோ சொல்லிவிட்டேன் உங்களே நான் சொன்ன சொல்லுக்கெல்லாம் மன்னிச்சேன்னு முதல்ல நீங்க சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லணும் பிரசீத கபிசார்தூரம் க்ஷமியதாம் மமானாம் பீமன் நீங்கள் குரங்கல்ல நீங்கள் சுத்தாளா இருக்கணும் சுத்தாள்னா கர்ப்பத்திலேருந்தே ஞானாதிகளோட பிறக்கிற வாழ்க்கை சுத்தாள்னு பேரு அவன் பிறந்ததுக்கு அப்புறம் படிச்சு கிடிச்சு ஞானம் வந்த வாழ்க்கைக்கு சுத்தாள்னு பேர் இல்லை கர்ப்பத்திலேருந்தே வாமதேவாதிகளை போலே சித்தியோடு கூட பிறந்தவர்கள் இருக்காளே வாளுக்கு சுத்தாள் என்று பெயர் அல்லது தேவநாதாங்கள் கந்தர்வனா அல்லது யட்சனாம் தாங்கள் யாரு மனுஷ மானுஷமான லோகத்தில் உள்ளவர்கள் இல்லை நீங்கள் நானாம் பீமன் कृष्णस्त्वम् गोमया ब्रूहि கஷ்டம் வானம் வானரூபதிருத்து நீங்கள் யாரு சொல்ல வேண்டும் கஷ்டம் வானர ரூபதிருத்து வானர வேஷம் போட்டுருக்கேன் நான் இது பரியந்தம் திமிராக இருந்தேன் இன்னமே நான் அப்படி இல்லை உங்களுக்கு சிஷ்யன் நானாம் சிஷ்யவத்வான் உங்களுடைய உபபன்னோஸ்மிதே அனகா என்ன அனகான்னேளே நீங்க தான் குத்தமத்தவாள் நான் உங்களுக்கு சிஷ்யனாக ஆயிட்டேன் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கிறேன் நீங்கள் யாருன்னு காட்டாராம் பீமன் ஹனுமார பார்த்து உடனே மாஸ்டார் அவர் உலகத்துக்கெல்லாம் ஆயுஷ கொடுக்கும் வாயுக்கு பிறந்தவன் நான் ஆரம்பிச்சாராம் வாயுனா ஜகதாயுஷா ஜாத கமல பத்ராட்சனுமான் பேரு ஹனுமான் பேருன்னாராம் ஹனுமான் சூரிய பீமன் வெறிக்க வெறிக்க பாக்குறானா என்ன சுக்ரீவம் सर्वेवानरराजानः राजानौ സർവവാനരയൂഥപാഹ സർവവാനരങ്ങളും സൂര്യപുത്രൻ സുഗ്രീവം சக்கரபுத்திரன் சாலினம் சூரியனுடைய பிள்ளையான சுக்ரீவனையும் இந்திரனுடைய பிள்ளையான பாலியையும் எல்லா வானரங்களும் உபாசிச்சாளாக்கும் அதில் நான் ஒருவனான ஹனுமானான நான் சுக்ரீவனிடத்தில் எல்லையில்லாத அன்பை நான் அடங்கேனாக்கம் எப்படி காத்துக்கு ஸ்நேகமானது விருப்ப இடத்துல வந்ததோ அது மாதிரி நானும் சுக்ரீவனும் ஸ்நேகத்தை அடைஞ்சோம் அந்த சுக்ரீவனை வாலி என்ன பண்ணினான் தெரியுமா வஞ்சிச்சு விரட்டி மேல் வஸ்திரத்தை புடிங்கிண்டு அவன் பத்னியை புடிங்கிண்டு தீனனாய் விரட்டி விஸ்வமூகமலையில வந்து துண்டாடினான் அவன் கஷ்டப்பட்ட பொழுதும் நான் கூட உத்தாசம் பண்ணிட்டு இருந்தேன் சுக்ரீவனுக்கு என்கிறார் ஹனுமார் சுக்ரீவோன்யவசிரம் புகுகாலம் சுக்ரீவன் தீனனாய் வஸ்திரம் இல்லாமல் பத்னி இல்லாமல் விஸ்வமூகத்துல வந்து வசிச்சான் விஸ்வமூக சிகரத்துக்கு வாரி வரப்படாது மதங்கள் சபிச்சிருக்கான் அவங்க ஒரு அசுரனை அடிச்சு அந்த ரத்தங்க பிந்துக்கள்லாம் மதங்க ஆசிரமத்துல வந்து உரும்பியா பண்ணிவிட்டார் அதுல இருந்து சபிச்சார் இனிமே இந்த ஆசிரமத்துக்கு வாலி வந்தான்னா மண்டை பிடிச்சு போடணும் அதனால வாலி அந்த சாபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வரதில்லை வாலி வரக்கூடாத இடத்துல இவனுக்கு போயிருக்க வேண்டியதா போச்சு அப்படி வாரண்டுக்கு வேண்டவன் இதுல போய் பாண்டிச்சேரியில இருக்க இருக்கிறது போல அப்படி பயந்துட்டு இருக்க முடியாது ஆயிடுச்சு இவனுக்கு சுக்ரி இவனுக்கு அவனோட பக்கத்துல நானும் உட்கார்ந்துட்டு இருந்தேன் ரிஷிய மூக்கத்துல என்ன ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா சுக்ரீவன் எவச சிரம் தான் ബഹുകാലം അങ്ങ് പോയി വസിച്ചോമാക്കം സുഗ്രീവനക്ക് ഒത്താശയായി മഹാബല ദശരഥപുത്രൻ ശ്രീരാമൻ പ്രഭു അങ്ങ് വന്നാളാക്കം ആര് തിരിയുമാ രാമൻ നാൾ മനുഷ്യരൂപേണ വിഷ്ണു മനുഷ്യരൂപേണ வசுதாதலம் அனுவான் சொல்றார் ராமாயணம் பீமனை பார்த்து சாட்சாது மகாவிஷ்ணு மானுஷமான வருஷம் பூண்டு பூமியில தன் சரணம் படணும்னு சச்சார வசுதா தலம் பூமி எல்லாம் சஞ்சரித்தாள் பிரபு அப்படி சஞ்சரிச்சு தேவியுடன் கூட லட்சுமணனுடன் கூட காட்டுக்கு வந்தாள் வந்த இடத்துல பத்னியை ராவணன் தூக்கிந்து போயிட்டான் தேவியை தூக்கிண்டு வந்தாள் ஈரனாறு சுக்ரீவனை வந்து சக்கியம் பண்ணிண்டு வாலியவசம் பண்ணி ராஜ்யம் தருவதாக சொன்னாள் சுக்ரீவன் சீதையை தேடி தருவதாக சொன்னான் அதற்காக சுவாமி வாலியவசம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு அபிஷேகம் பண்ணி சுக்ரீவனாலே பிரேஷிதாளான வாரணங்கள் திக்கு விதிக்கில் தேட அதில் ஒருவனான நான் லங்கா நகரத்தில் தேவியைக் கண்டு திவ்யமான அங்குலீகத்தை தேவியினிடத்தில் அர்ப்பணம் பண்ணி ದಿವ್ಯ ಚೂಡಾಮಣಿಯ ಪ್ರಭುವಿನತ್ರ കൊണ്ടു കൊടുത്തേൻ പ്രഭു ആനന്ദസാഗരത്തിലെ മഗ്നാളാഹാകി സർവഭാനരസൈന്യങ്ങളുടൻ സേതുബന്ധം പണി ലങ്കാനഗരം ചെന്ന് ലോകകണ്ഠകനാന രാവണനെ പുത്രമിത്ര ബന്ധുവർഗത്തുടൻ യുദ്ധത്തിൽ അഴിത്ത് ഭക്താഗ്രഗണ്യാളാന വിഭീഷണനുക്ക് ലങ്കാഭിഷേകം പണി വെച്ചാൽ അച്ചേഭിഷിച്ച ലങ്കായാം രാക്ഷസേന്ദ്രം വിഭീഷണം சுவாமி ராமன் ഭക്താനുഗ്രഹാനുഗ്രഹവർത്തന சுவாமிராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமாங்கிறாள் ஹனுமார் பக்தானுகிரகவர்த்தலாக பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுல ராமனுக்கு இருக்கிற ஆசை அளவே இல்லை அதனாலதான் ராமா ராமான்னு ஆண்கள்லாம் ராமனை போய் வதிக்கிறார் ஆச்சாரியால் ஆதிசங்கரன் யதாவர்ணயத்கர்ணமூலேந்தகாலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்மரூபம் பஜேகம் பஜேகம் பஜேகம் பஜேகம் பகவத்பாதா சொல்றார் ஆச்சார் ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபு பரமேஸ்வரனுடைய அவதாரம் ஆச்சாரியார் அவள் போய் பதவி சாதிலே காஷியிலே மரண சமயத்திலே பரமேஸ்வரன் விஸ்வநாதன் ராமநாமாவை காதல் சொல்றாளா தாரக நாமாவா அந்த நாமாதான் எனக்கு கத்தி எனக்கு கத்தி எனக்கு கதிங்கிறார் ஆச்சாரியா பஜேகம் பஜேகம் பஜேகம் பஜேகம் நாலு முறை சொல்றார் இவா துறவி சன்னியாசி எல்லாத்தையும் விட்டவார் நாமாவோ பகவன் நாமா ராமநாமா தேசமோ காசி காலமோ மரணம் அது சொல்றதோ பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட மங்களமான நாமா தாரக ராமாங்கிறாள் ராமநாமாவே ராமநாமாவை சிந்திக்கிறவாளுக்கு மறுபடியும் சம்சாரத்துல ஜனன வரணும் பயம் இல்லைன்னுட்டாள் அம்மா வயிற்றுல வந்து பிறக்க மாட்டான்னுட்டாள் யதா வர்ணயதி கர்ணமூலே அந்த காலே அந்த காலேங்கிறாள் எல்லாரும் கைவிடுற சமயம் அப்படி பத்திரி போகும் எனக்கு பயமா இருக்கேன்னு அடுத்தாது மூடுவோம்னு இங்க ஒரு சிம்னி லைட்டை ஏற்றிட்டு நம்ம பெட்ரூம் லைட்டை அந்த புகை அடிக்கும் பிராணம் போறவனுக்கு இத்த முன்னாடி போறதுக்கு தவிக்கும் அதுவும் பாபியா இருந்தானா ஒருத்தர் மாட்டாள் பக்கத்துல சிவன் தான் வருவாள் பகவான் தான் இருப்பாள் அதுதான் பீஷ்மர் சொல்றார் நான் என்ன பாக்கியம் பண்ணினே எத்தனை ரிஷிகள் பீஷ்மம் உபாகத்தாகிறாள் பாரதத்துல பீஷ்மர் தரிசனம் பண்ணமும் தேவதையெல்லாம் வந்தாலாம் கடைசி காலத்துல கடைசி காலத்துல இத்தனை பேர் வருவாளா சொல்றாள் வந்ததுக்கு காரணம் சொல்ல போறா பீஷ்மர் மேல தான் பண்ண புண்ணியம் அந்த புண்ணியத்தினாலேயாக வந்தாள் அவனா வருவாளா புண்ணியம் புடுகாள்லாம் கடைசி காலத்துல நான் பண்ணின பாக்கியம்ங்கிறாள் எல்லாரும் கைவிடுற சமயம் தான் அந்த சமயத்துல பரமேஸ்வரன் தாரகநாமா சொல்றாளா இது ஆச்சரியர்கள் சொல்றாள் யதாவர்ணயத்கர்ணமூவேந்தகாலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்மரூபம் பஜேஹம் பஜேஹம் பஜேஹம் பஜேஹம் ரொம்ப பேர்கள் புத்தகம் வாங்கி வச்சிருப்பா இது அதுல இருக்குன்னு தெரியாதுன்னு சொகத்தை கையில் வச்சுமே எங்க சோகத்தை வெளியே வர காப்பாடுங்க அதை திரட்டி பார்க்கறதுக்குள்ள சாம்பல் தாரகநாமா ராமநாமா பக்தானுகிரக வத்சலகாங்கிறார் அருணார் பக்திமந்தஞ்ச தார்மிகனான விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாளாம் லங்காராஜ்யஸ்ரீயை ராமாயணத்துல அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்திய ததா ராம அபிஷேகம் பண்ணினாள் விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யாபிஷேகத்தை சுவாமி அப்பா அப்பதான் அப்பாடா நாடா உழைச்சேன்னு ஆளா இன்னும் சீதையை பார்க்கல சீதையை கண் காணல பன்னெண்டு ஆச்சு தேவியை பார்த்து கிருத்தகிருத்தியான்னு காணா பக்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணது தெய்வங்கள்லாம் பக்தனை காப்பாத்தி விட்டா போரும் நினைக்குமா பத்னி கூட மறந்து விடுவான் கிருத்த கிருத்தியஸ்தாராமாக விஜ்வராக பிரமோதாக சுவாமிக்கு உள்ள ஒரு உஜ்வரம் இருந்துதான் இங்கேயாவது ராவணவசம் பண்ணாமல் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் கூடுவோம்னு கவலை இருந்துதான் அந்த கவலையை நீங்கித்துதான் சுவாமிக்கு இந்த ஜுரம் போச்சுன்னாள் இதை கோவிந்தராஜர் பார்த்தார் இப்படி சொல்லப்படாது அர்த்தம் சொன்னா போறாதுன்னு இஜ்வராக சுவாமி சந்தோஷமா விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போது ஒரே ஒரு விஷயத்தினால கண்ட ஜலமும் வந்துதான் சுவாமிக்கு தன் பொண்ணு கல்யாணம் பண்ற போது அஞ்சாறு பிள்ளை இருக்கிறவன் நாலஞ்சு பையனால இங்க இருப்பன் வந்திருப்பன் இங்க அமெரிக்கா போயிருப்போம் ஒரு பையன் அந்த பையன் வரமாட்டான் கல்யாணத்துக்கு இன்னும் கல்யாணம் நடக்கும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இரவச்சு பண்ணுவாள் நான் அஞ்சு பிள்ளைகள் நாலு உள்ள வந்திருப்போம் ஒரு பையன் கல்யாணத்துக்கு வராமல் இருப்பேன் கெட்டி மேல கட்டி கல்யாணம் நடக்குவோம் அந்த பையன் வந்தியேன்னு அழுவந்தேன் வந்தவன் நினைச்சு வந்தவன் போட்டான் வராதவன் நினைச்சு அழுவனார் அப்படி சுவாமி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விவீரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம அஞ்சின வத்தாள்ல எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டோம் அந்த வி பட்சி பட்சி ஒருத்தன் வந்து நமக்கு ஒத்தாசம் பண்ணினேன் கழுகு ஜட்டாயுசுக்கு மட்டும் நாம் வந்து பண்ணலையும் சுவாமி கண்ணால கனவுட்டாரா வீணா பட்சிக்கு பேரு அந்த விஷயமான பட்சி விஷயமான ஜுவரம் மட்டும் சுவாமி கொஞ்சம் உருவா இருந்தார் ஆஹா ஒரு வத்தனை மட்டும் நமக்கு உதவி பண்ணவனை கை விட்டுட்டோமே பாட்சி பேருடா அபிஷேகம் பண்ணா போல பண்ணலையேன்னு சுவாமி மனசுல கொஞ்சம் கலங்கிட்டுதான் தார்மிகம் भक्तिमन्तम् प्रत्याहृत्य ततः வேதத்தை பிரம்மாவுடைய வாக்கிலிருந்து கொண்டு போட்டானே புரோசுரன் அவன் அனுகிரகம் பண்ணி மறுபடியும் வேதத்தை கொண்டு வந்தது போல் தேவியை மறுபடியும் உணர்ந்தாளாம் ഹയഗ്രീവാസുരനെ വധം കൊണ്ടുവന്നതുപോൽ അധ്യാവസത്തോയോധ്യാം അയോധ്യാം ജിഷതാം പ്രഭു ശത്രുക്കൾ ഉള്ള നൊഴയ മുടിയാതെ അയോധ്യേന്ദ്ര പട്ടണത്തിൽ സ്വാമി പരമസൗഖ്യമായി ദേവിയുടൻ പതിനോറായിരം വർഷം രാജ്യമാണ്ടാളാം സർവേശ്വരൻ சுவாமி பதினோராயிரம் வருஷம் ராஜ்யம் ஆண்டு விட்டு வைகுண்டம் பரப்பினாலாம் திவ்ய விமானத்துல சரவி வழியா போனாலாம் ஏன்னா இந்திராஜ் லோகங்கள்ல எல்லாம் ராமன வரணும்னாலா அங்கெல்லாம் போனா மெனக்கெடுமுட்டு சுவாமி ஜலத்துக்குள்ளால போகணும்னு விமானத்திலிருந்து எல்லாரையும் எல்லாத்தையும் சொல்லி பரப்பிட்டாள் அந்த சில்லு பூண்டெல்லாம் அழுதான் அயோத்தியில சுவாமி பரப்பு போறவங்க யாராரு என்னை விட்டு பெரிய வருத்தப்படுறோ அவெல்லாம் வெறுப்படுமோன்னு ஏற்றிவிட்டாளா விமானத்துல சுவாமி ஏற்றிக்கிட்டு வைகுண்டம் பரப்பிட்டாள் அவனுமாரும் கூட உட்கார்ந்ததே இருந்த சரையு ஜலம் வழியா போடுவது எம்சம் கப்பல் மாதிரி அப்படி பரட்ட அந்த விமானத்திலிருந்து அனுமான் என்ன பண்ணினார் உள்ள அந்த விமானம் போடும்போது பொட்டுன்னு கரையில குதிச்சுட்டார் உடனே சுவாமி மறுபடியும் விமானத்தை மேல வர சொல்லி என்ன ஹனுமன் அழகா இருந்து பொட்டுன்னு குதிச்சு விட்டே சில பையன் என்ன பண்ணுவோம் பெய்யுண்டே இருப்போம் ரயில் பரப்புடனே பொட்டுன்னு கீழே குதிச்சு அது மாதிரி ஹனுமார் கீழே குதிச்சு விட்டார் என்ன எப்படி குதிச்சேன்னு கேட்டாள் இப்ப எந்த ஊருக்கு போறது விமானம் எனக்கு தெரியல என்னார் ஹனுமார் வைகுண்டம் போறது என்னால் சுவாமி அதனாலதான் நான் வல்ல என்னார் ஹனுமார் ஏன் அங்க வல்லன்னு சொல்ற என்னாள் அந்த ஊர்ல ராமாயணம் உண்டோன்னு கேட்டாள் கிடையாது என்னாள் அப்போ அந்த தரித்திர வைகுண்டம் எனக்கு வேண்டாம் காணாம போனார் எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்த கிருதமஸ்த காஞ்சலிம் எத்த எத்த ரகுநாதகீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் எங்க ராமச்சரித்திரம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் கைகூப்பிக்கிண்டு கண்ணு கண்ணீருமாய் ஆனந்த பாஷ்பத்தை பெருக விட்டு கேட்கணும் எத்தனை இடத்தில் நடந்தாலும் நான் யோக மகிமையினாலே லட்சம் ஒருமாறாய் போய் கேட்கணும் அப்படி அனுகிரகம் பண்ணணும் நாளாம் பரம்பயாயகிதோ ராமோ ராஜீவ ராமோ ராஜீவலோச்சனா யாவத்ராமகத்தேயல்லாத்தாரலாம் வல்லே நாளாம் அப்பா நீலா வரங்கள்டா வைகுண்டம் வல்லே கதையில்லே வல்லே விரியே நீ காக்கிற வரனை கொடுக்கிறேன்னாலாம் அப்ப ஹனுமார் ஒரு வரம் காட்டாளா என்ன காட்டாளா ராமனா இந்த சரித்திரம் பூலோகத்தில் நடக்கிற மட்டும் நான் சார் உங்களுக்கு யோகாட்டுக்கு இருக்கு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாமா போல நான் கேட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலா அதுக்குள்ள குழந்தை ராமச்சரித்திரம் நடக்கிற மட்டும் நான் பூலோகத்தில் ஜீவனோட இருக்கணும் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து போயிடப்படாதுன்னு கேட்டேன் சுவாமி ததாஸ்தூனால் ததாஸ்திரிதிக சோப்ரவீத் ததாஸ்தூன் அனுகிரமணி நாளாக்கம் பெரிய மகாபாகியம் பீமான் நாள் அனுமார் என்ன தேவி ஒரு அனுகிரகம் எனக்கு பண்ணியிருக்காள் செய்த என்ன பண்ணிருக்காள் தெரியுமா சீதா பிரசாதாச்சமரிந்தமா உபதிஷ்டந்தி மேகா பீமயதேப்சிதா வைகுண்டத்துல எந்த போகம் உண்டோ எந்த பலம் உண்டோ எந்த அமிர்தம் உண்டோ அதெல்லாம் தேவி என் பக்கத்தில் இருக்கணும் இருக்காள் இந்த பாரு இந்த பலங்களையும் அமிர்தத்தையும் இந்த வஸ்துக்களையும் பாருங்கிறாள் மாத்தா ஒரே திவ்ய போகங்கள் ஹனுமாருக்கு தேவி எப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காளா அது மட்டும் இல்லை இன்னொரு வைபவத்தை பாரு சீதா பிரசாதத்தினாலே கந்தர்வர்களும் அப்சரஸ்திரீகளும் பதினாயிரம் பேர்கள் நிற்கிறாள் பாத்தியா என்னத்துக்கு நிற்கிறாள் தெரியுமா தேவி அனுகிரகம் பண்ணிருக்காள் கண்ணும் கண்ணீருமா நான் வைகுண்டம் போகாமல் பூமியில குதிச்ச எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணினாள் நீ இருக்கிற இடத்திலேயே கந்தர்வாளும் கந்தர்வஸ்திரீகளும் ராமாயணத்தை எப்போதும் கானம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினாளாம் ராமாயணமாக்கம் கேட்டு இருந்தேன் இத்தனை நீ வந்து சத்தம் போட்டத்திலிருந்து ராமச்சரித்திரத்தை விட்டுட்டு வந்தேன் நான் தூங்கல்லேன் உன் கண்ணுக்கு இத்தனை அழிய வாழலாம் தெரியல இப்ப பாருனாளாம் பார்த்தா ஒரே அடியா நிற்கிறாள் கந்தர்வாளும் கந்தர்வ ஸ்திரீகளும் ஜீவன் பார்த்தாள் சாயந்தோ ரமயந்தி மாம் தஸ்ய வீரஸ்ய சரிதம் சாயந்தோ ரமயந்தி மாம் ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணி என்ன திருப்தி பண்ணி வச்சுட்டு இருக்காள்னு சொன்னாளாம் மனுஷால் போக முடியாத இடம் அங்க போய் நீ ஏதாவது அங்க ஆபத்தடைஞ்சூட போறேன்னு நாம் வழியில படுத்துக்கின்றேன் நாளாம் நமஸ்காரம் பண்ணினா பீமன் நல்லா பிரதட்சணம் பண்ணி ஹனுமாரே என்ன நான் பாக்கியம் பண்ணினேன் எங்க பிராதாட்டே வந்து நான் கச்சா பிச்சானு எங்க பிராதா அதுன்னு என்னெல்லாமோ உலகிட்டேனே பிரதிபத்தியதரம் ஹிருஷ்டமானசரம் ஹிருஷ்டமானசுஷ்டமான மனதுடன் பீமன் நமஸ்காரம் பண்ணினானாம் ஹனுமாருக்கு நான் பண்ணின பாக்கியம் உத்தரும் பண்ணலே நானா உங்களை கண்டேனே எங்க அண்ணாவை கண்டேனேங்கிறார் மயா தன்யதரோ நாஸ்தி யதாரியம் திருஷ்டபானாம் எங்க அண்ணாவை நான் கண்டேனே மகாபாகியசாலினான் நானாம் பீமன் अनुग्रहो मे அனுகிரகோ மே சுமஹாமி सुमाहानि தவ தர்ஷனாது பரமானுகிரகம் எனக்கு கிடைச்சது உங்களை கண்டத்தினாலே எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை சொல்ல முடியலங்கிறார் பீமன் எல்லை இல்லாத ஆனந்தம் உங்கள் தரிசனத்தினாலே எனக்கு நாளாம் ஒரு நானா நீங்க லங்கையை தாண்ட போது பெரிய உருவத்தோட இருந்தேன்னு வால்மீகி ராமாயணத்துல எழுதியிருக்காரு அப்போ எப்படி இருந்தேன்னா கொஞ்சம் கால் நிக்கணும்னால சாகரம் அப்பிரதிமமான ரூபமாமே பிரமாதமான ரூபமாமே அதை எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு காண்பிக்கணும்னு காட்டானாம் பீமன் உடனே ஹனுமார் பார்த்தா அப்பா நான் அந்தந்த யுகத்துக்கு தகுந்தபடி நான் நடக்கணும்டா அது காலோகி துரதிக்கிரமாக அதுக்கு உத்தரம் மூற முடியாதுன்றாள் பராசர ஸ்துதியில் சொன்னால் யுகே யுகேக ஏசம்மாக தத்திர தத்திரத்தை ஏத்விஜாக ஏஷாம் நிந்தா நகர்த்தவியார் யுகரூபாகிதே த்விஜாக பிராமணாலாம் அந்தந்த யுகத்துக்கு தந்தா போலதான் இருப்பாளா அவன் ஆயினால அவளை போய் தூஷிச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏஷாம் நிந்தான கர்த்தவியான்னு என்னமோ இந்த மட்டும் இருக்காருன்னு நினைச்சுக்கோனுட்டாள் அவன் வந்து வாத்தியாரெல்லாம் சரியா இல்லை வேதாத்தியம் பண்ணவாள்லாம் நினைச்சபடி இருக்கா போறா வராப்பாள் பராசரர் அப்படிதான் இருப்பாள் விட்டார் அதனால உனக்கு வேண்டிய உன்னை காப்பாற்றிக்க வேண்டிய புண்ணியம் அவர்கிட்ட இருக்கு அதை மட்டும் எடுத்துக்கோ பாக்கி அவர்கிட்ட இருக்கிற தோஷம் அவரோட கூட போகும்ட்டாள் ஏஷாம் நிந்தா நகர்த்தவியா யுகரூபாகிதே த்விஜாக பாட்டு மேல சாணி இருக்குன்னா அதுக்காக உட்டூர் பால் கறக்காம குளிப்பாட்டாமலே கறந்து ஒரு இல்லையா அது மாதிரி அவர் தோஷத்தை இனிமே போக்கி நீங்க க்ஷேமத்தை அடைய முடியாது மூத்தார ஒரு பராசரர் அது மாதிரி யுகம் சமனுவர்த்தாமி அந்த யுகத்துக்கு தகுந்தபடி நான் சரீரத்தெல்லாம் நான் ஒடுக்கின்றிருக்கணும் இது கலியுகம் இது பெரிய வீடு அதை ரிப்பேர் பண்ண முடியாதவன் சமையல் விழுந்துவிடும் கூடத்துல வந்து சமைச்சாப்பிடுவன் கூடம் விழுந்துவிடும் வெளியில சமைச்சாப்பிடுவன் ரவி விழுந்துவிடும் திண்ணையில சமைச்சாப்பிடுவன் அவன் திண்ணையில வந்துடுவான் அது மாதிரி கிருத யுகத்துல நாலு காலோட இருந்தது தர்மம் திரேதா யுகத்தில் மூன்று காலுடன் இருந்தது துவாபர யுகத்தில் தர்மம் ரெண்டு காலோட இருந்தது இப்ப கலியுகத்துல ஒரு காலோட இருக்கான் திண்ணையில சமைச்சு ஆப்பிட்டு இருக்கான் இப்போ அந்த அது விழாம பாத்துக்கலாம் சின்ன மேல விழுந்துட்டா போட்டு போடுவோம் ஏதோ சொற்ப தர்மத்தை ரட்சிச்சுட்டு இருக்க வேண்டிய யுகம் இது இந்த கலியுகத்துல தர்ம தர்மதேவத்தை ஒரு காலோட சஞ்சரிக்கிறது தர்மம் எப்ப நசிக்கிறதோ இப்ப லோகம் நசிக்கின்றார் அவன் இன்ன வியாதின்னு கண்டுபிடிக்காத முடியாத வியாதி எல்லாம் வரும் உலகத்துல பொட்டு புட்டுன்னு வந்து போடுமே மஞ்சக்காமலேன்னா அங்க பார்த்தாலும் மஞ்சக்காமலேன்னு இப்படி இங்க கேட்டுருக்கணும் நீங்க இத்தனை வருஷத்துல இந்த மஞ்சக்காமலேனா டெல்லியிலேனா அப்புறம் பம்பாயிலேனா கல்கத்தாவிலேனா அங்க எடுக்கணும் மெட்ராஸ்லேன்னு சில எல்லாம் வராம போச்சு அவன் அப்படி தர்மம் போச்சுன்னா லோகம் நஷ்டி போடுங்கிற தர்மே வியாவர்த்தமானே து தர்மம் பெறண்டா லோகம் பிறளுங்கிறார் லோகோ வியாவர்த்தே புனா தர்மே நஷ்டி சதி லோகோபி நஷ்யதி நசிச்சே போடும் ஜகத்து யுகதோஷம் என்ன பண்ணும் தெரியுமா ஒரு காரியத்தை போய் பண்ணுவன் இவன் க்ஷேமம் வேணும்னு பண்ணுவன் துக்கத்தை கொடுத்து விடுவது அப்படி இல்லாம ஆயிடுவான் கலி தோஷத்தினாலே இவனுடைய தப்புனாலே எண்ணத்தினாலே யுகட்சய கிருதா தர்மா பிரார்த்தனா நீ குருவதே யுகானுவர்த்தனம் தேதது யுகானுவர்த்தனம் துவேதது குருவந்தி சிரஜீவினா ஸ்ரீ ரொம்ப வயது இருக்கிறவா இங்கே ரயில் போறதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இப்போ எல்லாம் நடந்து போற வழக்கம் ரயில் அப்புறம் போட்டான் இப்படி எல்லாம் சொல்லுவா பல கதையெல்லாம் சொல்லுவாள்வா அது மாதிரி சிறஜீவிகளா இருக்கிறவாள் அந்தந்த யுகத்துக்கு தான் அபோலவா நடந்துக்கணுமா அதுக்காக இவர் மிஞ்சி அப்படி நான் பார்த்தேன்னா இப்போ அப்படி பார்க்க முடியாது போட்டாள் யுகானுவர்த்தனம் சிரஜீவினா அனர்த்தகேஷு கோபாவா என்ன என்னத்துக்கு இப்போ வந்து இந்த லங்கை தாண்ட போது இந்த ரூபத்தை காட்டணும்னு கேட்கிறேன் இதுல உனக்கு ஏதாவது புண்ணியம் உண்டா புருஷார்த்தம் உண்டா இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம ஆச்சாரியாள்கிட்ட போய் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபது முன்னாடி இருந்த ஆச்சாரியாள்கிட்ட ஒரு பெரிய சுத்தர் உத்தரம் கேள்வி வந்தார் நான் ஒரு சுத்தர்னார் உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டாள் ஆச்சாரியார் ஆகாஷ கமனம் எனக்கு தெரியும் அதை சாதிச்சேன்னார் எத்தனை வருஷமா சாதிச்சேன்னா எனக்கு வயசு ஒன்பது பதினஞ்சாவது வயசுல ஆரம்பிச்சு அறுபத்தஞ்சு வருஷம் சிரமப்பட்டு இதை சாதிச்சேன்னார் சாதிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆச்சுன்னார் இந்த போங்க பாப்பம்னார் நட்சத்திரம் வந்து மேலே பூத்தார் நட்சத்திர மண்டலம் வரையும் போனார் பூத்தங்கிருந்து கீழே இறங்கினார் உடனே என்ன பார்த்துடார் பாவமே இதுக்கு அறுபத்தஞ்சு வருஷம் சிரமப்பட்டுனார் ஆச்சரியார் ஏன்னாரு ஏதாவது ஒரு சின்ன பாபத்தை பண்ணி காக்காயா பிறந்துடக்கூடாதா மேலே போட்டு வரணும் கீழே இறங்கலாமே பள்ளி சிங்கிறது எந்த இத்தனை சிரமப்பட்டு கேட்டார் முழுக்கி போட்டாரு என்ன பிரயோஜனம் மேலே போட்டு வந்தாரு இப்போ ஏதாவது மோட்டம் கிடைக்கும் அவருக்கு ஒண்ணும் இல்லையே நம்ம உடம்பு வைத்தது அதான் பிரயோஜனம் எந்த பலம் இருந்தாலே அது மாதிரி இப்ப நான் இந்த சமுத்திரத்தை தாண்டின ரூபத்தை பார்த்து உனக்கு என்ன பிரயோஜனம்னார் பீமம் பார்த்தா நான் கட்டாயம் பார்க்காம அதுக்கு போக மாட்டேன் நீங்க காட்டினா நானும் நான் பார்க்கணும் பூர்வரூபம் கதஞ்ச போக மாட்டேன் இந்த ரூபத்தை பார்க்காம காண்பிச்சுதான் நாள் அப்படியானா பாரு நாள் தத்ரூபம் தரிசயாமாசத்தை தாண்ட போது எப்படி இருந்தாரோ அது மாதிரி இருந்திருந்த நிற்கிறார் அது மாதிரி ஒரு விரும்புவது மேல போகுது உடனே அண்ணா நாள் கத்தினா என்ன இதுக்கு மேல பார்க்க முடியல நடத்துமோ நடத்துமோன்னு கத்தினா அவங்க அர்ஜுனன் சொன்னானே சுரூபத்தை பார்த்துட்டு என்னால முடியல நடத்துமோ நடத்துமோன்னு அது மாதிரி நடத்துங்கோ போரும் போரும் நாள் பிரதீப்தமிவச்சாகாசம் கண்ண மூடி இனிமே என்னால பார்க்க முடியல என்னான்னு கத்தினானாம் உடனே அனுமார் சொன்னாரா இன்னமே நான் காண்பிக்கு நீ பார்த்தாலும் அப்பா இருக்க முடியாதுனாரா சக்தத்துவம் இதுக்கு மேலேயும் ரூபத்தை முழுக்க காண்பிச்சா உன்னால பார்க்க முடியாது நாம் போவேன் உன்னால பார்க்க முடியாதுன்னாலாம் போரும் போரும் நிறுத்தும் போனார் உடனே அப்படியே குறைச்சுக்கிட்டு வந்தார் மறுப்புற ஒரு கேள்வி கேட்டான் பீமன் என்ன இத்தனை பிரிவாளா இருந்த நீங்கள் நீர் ஒரு காலால முதிச்சிருந்தேன்னா பத்து தலையும் பணம் பழத்த நசிக்கிறா போல யானை எப்படி பணம் பழத்த நசிக்கிறா போல நசிக்கிருக்கலாமே அந்த காரியத்தை நீங்க பண்ணிட்டு வந்திருந்தா சுவாமிக்கு சிரமம் இல்லாமல் இருந்திருக்குமே ஏன் ராவண வதம் பண்ணலேன்னு காட்டான் பீமன் பர்யாப்தோ யுத்தி ஒரே காலாலே தாங்கள் தேய்த்திருந்தா ராவணன் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் கும்பகர்ணன் எல்லாரையும் சேர்த்து அழிச்சிருக்கலாமே ஒரே கால் பேப்புனாலேயே முத்து கேள்னு காட்டாராம் பீமன் அனுமார் நான் அந்த காரியம் பண்ணிருப்பேன் பரியாப்தி எனக்கு அவன் வந்து போரும் குன்னு பிள்ளா ஒரே ஒரு காரியத்துக்காக நான் வந்து விட்டேன் என்னார் மயா துஹதே தஸ்மின் ஆவணே லோககண்டகே ீத்ராகவத்தேதனுபேட்சிதம் ராமனுடைய கீர்த்திக்கு மங்கி போயிடும் கீர்த்தி மங்கி போயிடும் சுவாமியினுடைய பத்னி காணாமல் போனால் அவரால் சம்பாதிச்சுக்க முடியல ஒரு குரங்கு போய் கொண்டு கொடுத்தது ராவணன் வதம் பண்ணின்னு என் பிரபு ராமனுக்கு கீர்த்தியானது போடும் கீர்த்தி ராவணனை பார்த்தே அனுமார் சொன்னார் சுந்தரகாண்டத்துல காமம் கலு அகமப்யேகாக சமாஜி ரசகுஞ்சாம் உன்னுடைய லங்கையனாய் அழிச்சு விடுவேன் யானேகனே எல்லாத்தையும் சேர்த்து துகைச்சு விடுவேன் ஒரே ஒரு காரணத்தால உன்னை விட்டுருக்கேன் நாள் என்ன நாள் தஸ்யீஷது நிச்சயாக என் பிரபு ராமனுக்கு உன்னை கொள்றதா வேண்டாமான்னு இன்னும் தீர்மானம் அல்ல அவன் சரணாகத வத்தலம் அவனுக்கு இன்னும் உன்னை காப்பாற்றிக்கலாம்னு எண்ணம் இருக்கு அதுக்காக உன்னை விட்டேன் அப்படி சொன்னாள் வால்மீகி இப்படி சொன்னா கீர்த்திமேததுபேட்சிதம் ராமகீர்த்திக்கு ஹானி வந்து விடும்னு விட்டேன் சொன்னாராம் பார்த்தா இந்த ரூபத்தை சின்னதா கையினால பீமனை கட்டிக்கிண்டாளாம் கட்டிக்கின்ற உடனே பீமனுக்கு ஆனந்தம் தாங்கல்ல பீமன் கண்ணால ஆனந்த ஜலத்தை கொட்டினான் ஹனுமாரும் கண்ணினால ஆனந்த ஜலத்தை கொட்டினாள் ஊருக்கு போனா பீமா ஏதாவது நல்ல நாள்ல என்ன நினைச்சுக்கணும் நாளாம் ஹனுமார் என்ன ஸ்மரிச்சுக்கணும் இப்படி ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்காருன்னு உன் மனதுல தோணணும் நாளாம் ஆனா இன்னொரு காரியம் நான் நான் இருக்கேன்னு ஒத்துக்கும் சொல்லிவிடாது எல்லாரும் அப்புறம் இங்க வந்துருவோம் என்ன பாட்டு சொல்லப்படாது நான் இருக்கேன்னு சொன்னாலாம் மனுமார் பீமனை பார்த்து ஏன் நாள் மகா புருஷன் பகவான் கோபாலனாலே ரசிக்கப்படுறவன் நான் பார்த்ததுனால என் பிரபு ராமனை பத்தி இப்ப நான் பேச முடியாச்சு ஸ்மாரிதாஸ்மீராகவம் ருகுகுலோத்தம் சனானே ஸ்ரீராமனை பத்தி பேச முடியா பண்ணினியே நீ வந்ததுனால ராமாயணத்தை நான் இப்ப சொன்னேன் ஆமாபிதானம் விஷ்ணு ஜகத்ருதயநந்தனம் ராமன்னார் தெரியுமா மகாவிஷ்ணு அவன் ஜகத்ருதயநந்தனன் நாஸ்திகனுக்கு கூட ராமனை பத்தி பேசினா ஹிருதயம் உருகுமா அப்படிப்பட்ட பரதயூதமான கோதண்ட பாணியே பேச முடியா பண்ணினியே அவனை நினைக்க முடியா பண்ணினே மகாபாகியம் எனக்கு நாளா மகனுமார் நான் ஒரு காரியம் உனக்கா பண்ணம் நினைக்கிறேன் நீ சம்மதி கொடுக்கணும் இன்னைக்கே அந்த காரியத்தை பண்ணிவிடுறேன் ஹனுமார் என்னன்னு காட்டான் பீமன் இப்பவே நான் பரட்டு அஸ்தினா புறப்பட்டம் போய் ദുര്യോധനാദികളെല്ലാരെയും അഴിച്ച് അച്ഛനാപരപട്ടണത്തെ തടലാ പണിട്ട് വന്നൂറിനേൻ ധൃതരാഷ്ട്രനെയും ചേർത്ത് വധം പണിട്ട് വന്നൂറിനേൻ വധം பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு உங்களை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறேன் ஹனுமார் அல்லது துர்யோசனோட பாலால கட்டி இங்க கொண்டு தள்ளுறேன் தசனடி அடிங்கோ நீங்கள்லாம் இந்த காரியம் பண்றதுனாலா மனுவார் கீதாவன்மயாத்ராரணசாஹ்வயம் சிதயாநகரம் பாததே மர்ஜிதவ்யம்மயாயீஷிலயாநகரம் வாததி மர்ஜிதவ்யம்மயாயதி ஒரு பெரிய மலையை கொண்டு போய் ஹஸ்தினாபுரப்பட்டத்துல போட்டு விடுறேன் போட்டா எல்லாம் நெசிங்கி போடுவோம் அப்புறம் திரட்டுறேன் எல்லாத்தையும் தள்ளி போறேன் கீழே ஜலத்துக்குள்ள போடுவோம் எல்லாமே துரியோதனம் துரியோதன கட்டி இங்க கொண்டு போட்டோமா நீ இங்க போட்டு தொகை எந்த பயில காலால முதி பத்வா துரியோதனஞ்சாத்திய அனயாமி உடனே இவன் சொன்னாலா அதுதான் நீங்க அனுகிரகம் பண்ணா போறோம் அந்த காரியங்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கையில கதை இருக்கு அர்ஜுனன் இருக்கான் அங்க இருக்கு இந்த காரியம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்க அனுகிரகம் பண்ணினா போறோம் இத்தனை அன்போட கூட நீங்க சொன்னே நீங்க உங்க அந்த காரியம் பண்ணவன் சத்திரியனும் இல்லையோ உடனே வந்து இந்த உங்க ஆமா நினைச்சுங்க வந்தா சரிதான் உடனே பாறாங்கல் தூணை தூக்குறதா உடனே மேல இருக்கிற உத்தரத்தை கலப்புறதா அவர் என்னமோ இப்படி பண்றேன்னு அனுவார் சொன்னா போய் பண்ணுங்க பாட்டு படுக்கணும் தானாங்க அவர் சொல்லல சத்திரியன் அவன் பண்ணினா தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் தான் பண்ணணும் மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படி சொன்னான் அப்போ சொன்னார் பாண்டவா சர்வே வீஜவன் கூப்பிட்டாள் பீமன் அனுமாரை நீங்கள் எங்களுக்கு உதவியா இருக்கீங்களே மகாபாகியம் மணின நாங்கள் பாண்டவாளான நாங்கள் நான் ஒன்று பண்றேன்னார் ஹனுமார் என்ன சிம்மரவம் போடுவேன் அப்ப நான் கண்ணுக்கு தெரியாம நானும் சேர்ந்து உன்னோட கத்துறேன் சிம்மநாதம் போடுற பொழுது கண்ணுக்கு தெரியாமல் நானும் சேர்ந்து கத்துறேன் நாளாம் அது மட்டுமில்லை அர்ஜுனுடைய துவஜத்திலே வானரூபியா இருந்தும் கத்த போறேன் நாள் அவனுடைய சிம்மநாதத்தை கேட்டு நடுங்க போறார் துணர்ல அவன் அவன் சிம்மநாதம் போட்டா அது என்ன லட்சம் செங்கு ஊதுறா போல ஊதுங்க இந்த ஒரு செங்கு ஊதி உயரத்துக்குள்ள எத்தனை கவலையா இருக்கு பார்த்தோம் என்னது ஊதுறான்னு புரியாது அது மாதிரி ஒரே ஏடியா சேர்ந்து கத்தும் அந்த கத்தலை காட்டா பயமா இருக்குமாம் துரோணர் பீஷ்மர்லாம் பயப்படுறாளாம் அப்படி சப்தம் போட போறான் அது வேற மோக்ஷாமி அர்ஜுனுடைய துவஜத்திலிருந்து கத்த போறேன் நானாம் ஹனுமார் நீ போய் சௌபந்திக்கு புஸ்தம் கொண்டு வரதுக்கு இதான் பாதையில் நாளா ஹனுமார் போய் கட்டிக்கிட்டாளா தெய்வபாவம் வந்துவிட்டான் பீமனுக்கு இன்னமே போ உத்தரம் ஒன்றும் பண்ண முடியாது போந்தாள் அபாரமான பலம் வந்துட்டு பீமனுக்கு ஹனுமாருடைய ஸ்பரிசத்தினாலே அங்கிருந்து குபேரனுடைய நதி அதுல இருக்கான் தாமரை சௌகந்திக புஷ்பம் அங்க போய் யானை இறங்குவது போல இறங்க போனான் எல்லாம் வந்து சண்டைக்கு வந்தாள் பிரமாதமான சண்டை அதுல மணிமான் ஒருத்தன் குபேரனுக்கு பரமமித்தான் அவனை வசம் பண்ணிவிட்டான் சீமன் விதையினாலே அடித்து தள்ளிவிட்டான் உடனே குபேரன் கோச்சின்னு சண்டைக்கு வந்தான் தர்மபுத்திர குணங்கள் எல்லாம் வருதுன்னு சீமனை தேடிக்கிட்டு உள்ள அந்த நதி கரையில் போய் பார்த்தா குபேரனோட சண்டை போட்டுருக்கான் சீமன் தர்மபுத்திரரை பார்த்து குபேரன் ஓடி வந்து அவரை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆஹா நீங்க எங்க தேசம் வந்தேனே என்ன பாக்கியம் சொல்லி என்ன இப்படி சொல்ற என் தம்பி அடிக்கிறேன்னு கேட்டார்கள் அவன் என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா மணிமான் அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாள் அப்புறம் உடனே குபேரனுக்கு ஞானம் வந்து அவன் ஜீவன் அடித்தது ரொம்ப சரியா எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுன்னா என்னன்னா நானும் இந்த மணிவான்கிற என் ஸ்நேகிதரமா விமானத்துல போனோம் போற பொழுது அவன் என்ன பண்ணிவிட்டான் காரி துப்பினான் கீழே மேல விமானம் போற போது அந்த அந்த காரி துப்பின அந்த இச்சலானது அகத்திய தலையில விழுந்துட்டா கீழே தபஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு தலையில அப்போ அவர் இங்கேருந்து சபிக்காரா இலைய விமானத்துல போற திமுது கீழே இருக்கிறவன பார்த்து கூட துப்பாம போறியா இப்படி கார்ல போற பாய் சில மேல துப்பிடுவோம் அது மாதிரி உங்க மேலேருந்து நீ துப்பினியா ஆயினாலும் உனக்கு மனுஷன்னாலே ஷாவுன்னு சபிச்சானா அந்த மணிமாரன் அதனால பீமன் வந்து அவனை வசம் பண்ணி சொல்லி சௌகந்திக்கு புஷ்பத்தை ஏராளமா பறிச்சு மூட்டையா கட்டி கொடுத்து பீமனுக்கு அது திரௌபதி கொண்டு கொடுத்து பரமாந்த பரிதாளாய் பாண்டவாய் மகாட்சேமத்தடைஞ்ச புண்ணிய சரித்திரம் இந்த ஜனமும் ஆலையிலும் அத்தியாச்சரியமா அர்ஜுனன் வந்து சேருவிடம் தர்மவியாசோபாக்கியானம் பதிவர்தா மகாத்மியம் ரொம்ப ரொம்ப எந்த சரித்திரம் ஸ்ரீ தர்மத்தையும் ஸ்ரீ தர்மவியாசனுடைய சரித்திரம் நாளையினும் கூபிகா ஜீவனஸ்மரணம் பார்வதீபதேகாந்தஸ்மரணம் சுவாமின பார்வதீபதயேகாந்தஸ்மரணம் சத்குருஸ்வாமினः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मिवदाम्बुजम् प्रियम्बकपुराधीशम् जनाधिपसमन्वितम् गजारूढमहम् वन्दे சாஸ்தாரம் குலதீவதம் புத்திபலம் யசோதேயம் யத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் அமோகஸ்வரான் லோகானுகிரகார்த்தம் துவாபரீபத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து தர்மத்தை ரட்சிப்பதற்காக தானே மேலிருந்து கீழ் வந்து தன் குழந்தை சாக்கடையில் விழுந்துதா மகாராஜா பார்த்தாள் அவர் ஏழாவது மெத்த மேலிருந்து பார்த்துட்டா தன் குழந்தை சாக்கடையில கீழே ரோட்ல விழுந்துட்டு உடனே கார்பரேஷனுக்கு போன்லயா சொல்லுவார் தோட்டிக்கு குழந்தைய எடுக்கவான்னு தானே கீழ் இறங்கி ஓடி வந்து குழந்தைய எடுத்துன்னு போய் தான் இருக்கிற மெத்த மேல அழிச்சுன்னு போய் தம் மேல இருக்கிற பட்டு நாளை தொடச்சு தான் அனுபவிக்கிற போகிற வஸ்துக்கள் எல்லாம் குழந்தை அனுபவம் சொல்லி தன்னை போல பக்கத்தில் வச்சுப்பார் அது மாதிரி சர்வஜகத்பிதாவான பரமாத்மா நாராயணன் வைகுண்டத்திலிருந்து பூலோகத்துல நாமெல்லாம் இந்த சம்சார வாழ்க்கையில விழுந்திருப்பது சாக்கடை ஜலத்துல விழுந்ததுக்கு போல தான் விழுந்திருப்போம் இதுல இருந்து தான் பகவான் மனுஷனாய் கிருஷ்ணாவதாரம் பண்ணி வரணும் பகவான் நம்மை ரட்சிப்பதற்காக துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணாவதாரம் செய்தால் பகவத் அனுகிரகத்தை அடைந்த பாண்டவர்கள் கஷமத்தை அடைந்தார்கள் ஈஸ்வரனுடைய பலம் இல்லாமல் பாக்கி எல்லா பலமும் இருந்து துரியோகாரிகளுக்கு அவர்கள் கஷமத்தை அடையவில்லை தெய்வ பலம் என்பதை காட்டுவதற்காகவே மகாபாரதம் பாரதம் லட்சம் ஸ்லோகத்தையும் இங்க பார்த்தாலும் தெய்வம் தர்மம் தர்மம் தெய்வம் மாத்தி மாத்தி இதைத்தான் சொல்றாள் இப்படி தெய்வத்தையும் தர்மத்தையும் கண்டுபிடிச்ச மதம் ஒரு மதம் இல்லை அனாதியான சாஸ்வதமான மதம் நம்ம வைதிகமான ஹிந்து மதம் இந்த மதத்திற்கு மூலபூதமான கிரந்தம் மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா ஐந்தாவது வேதம் ஆட்சியான பஞ்சமானுங்கிறார் ஐந்து வேதம் வேதம் பாரதத்தை சேர்த்து ஐந்து வேதம் என்று சொல்வது அப்படிப்பட்ட பெரிய மகத்துவமான மகாபாரத கிரந்தத்தை வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணி மகாகணபதி நேரு பருவத்தில் எழுதி அத வைசம்பாயனங்கிற சிஷ்யருக்கு வியாசர் உபதேசம் பண்ணி வைசம்பாயனாச்சாரியால் ஜனமேஜியங்கிற மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணி வந்தால் அங்கு பக்கத்தில் இருந்து சவரம் பண்ணின அப்ராமணனான சூத்தர் சவுனகாதி மகர்ஷிகள் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணின மகர்ஷிகளுக்கு எல்லாம் போய் சொன்னால் யசாதீதம் யசாமதி நான் அங்க போய் எப்படி தெரிஞ்சுட்டேனோ நான் அப்படி சொல்றேன் இங்க நான் என் புத்தி பலத்தினாலும் சொல்லல அவன் பெரியவா சப்தம் கேட்டுன்னு சொல்றேன் அப்படி சூத்தர் சொல்றேன் ரோமஹர்ஷனுடைய பிள்ளை அந்த பரம்பரையே புராணம் சொல்ற பரம்பரையா மயிர்கூச்சலுக்கு சொல்வாளாம் கல்ல ஜனம் வருமா கிருதை உருகுமா அவளுக்கே சொல்ற வாழ்க்கை சமைக்கிறவன் ருச்சி தெரியாதவனா இருந்து சமைச்சானா சமையல் நல்லா அமையாது ஆத்திர சமையல் பண்ற ஸ்திரீ அவளும் கொஞ்சம் ருச்சி தெரிஞ்சவளா இருந்தா தான் நல்லா சமைப்பாள் வெறுமனை புருஷனுக்கு பயந்து சமைச்சா இன்னும் ரெண்டு தடவை பயந்து உப்பு போட்டுடுவோம் கூட அது விசாரமா போடும் பயத்தினால சமைச்சா ருச்சியோட சமைச்சாலே ஏன்னா அவளுக்கு நல்லா இருக்கணும் மாத்திருக்கு பர்த்தாக்கு நல்லா இருந்து நமக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பாகம் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் அது அது மாதிரி சொல்றவா ரசிக்காளா இருக்கணும் அரசிக்கன் சொன்னானே அவனுக்கே கேட்கிறவாள் எப்படி இருப்பாள் கேட்க மாட்டாள் அதனாலதான் காளிதாசன் சொன்னா ரசங்களை எப்படி இருக்கு சிந்தாரம் இருக்கு கருணாரசம் இருக்கு சோகரசம் இருக்கு பக்தி ரசம் இருக்கு இந்த ரசத்தை எப்படி பிறருக்கு சொல்வதுன்னா அது ஒரே ஒரு மார்க்கத்தால் தான் சொல்ல முடியும்னா ரசத்தை சொல்ல முடியுமோ என்ன என்னமா இருக்குன்னா திரிக்கும்னு சொல்லலாம் என்ன என்னமா இருக்கும்னு கேட்டா அப்புறம் என்ன நாக்கை செப்பி பெற்று காட்டுறதா திருப்பி எப்படி இருக்கும்னு யாராவது சொல்லுங்களேன் என்ன மாதிரி இருக்கும் இருப்பு பூ மாதிரி இருக்குமா அதனால அவன் என்ன பண்ணா காளிதாசன் பிறருக்கு தெரிய வேண்டுமையான ரசம் ஒரு காரியம் பண்ணிவிட்டு தெரியும் நாள் என்ன நாள் தன்மயத்துவம் ரசேஷு நீ அனுபவி தானா பிறருக்கு தெரியும் நீ தன்மையனாக ஆகு அந்தந்த ரசம் இல்லை தானா பிறருக்கு அது தெரியும் நீ அனுபவிக்கிற ரசம் வெளியில் அடிச்சு தானா தன்மயத்துவம் ரசேஷு அப்படி போய் சொன்னான் காளிதாசன் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய மேசாவி நீக்கின பேச்சை இன்னைக்கும் பேசணும் மேதாவிகளுக்கு தனி பெருமகான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய சரித்திரத்தை சூத்தர் தான் அனுபவிச்சு அனுபவிச்சு சவுனகாதி மகர்ஷிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள் இப்போது மனப்பொருளா நடக்கிறது அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போனான் அஸ்திரவித்த கத்துக்கு அஞ்சு வருஷமாச்சு குழந்தை வல்லியன் கவலை பாண்டவாளுக்கு அப்படி கவலைப்பட்டு இருக்கிற போது ஒரு பெரியவாள் லோமசர் வந்தாள் மகான்கள் வந்தா ஏதோ ஒரு பெரிய பயத்தை போகிறது தான் வருவாள் அங்கிருந்து வராள் நமஸ்காரம் பண்ணி நீங்க எங்கிருந்து வரேன்னு கேட்டாள் தேவலோகத்தில் உங்க தம்பி அர்ஜுனனே இந்திரனுடைய அர்த்தாசனத்துல பார்த்து வரேன்னு சொன்னாள் அந்த உத்தரம் எனக்கு பதிலே சொல்ல முடியலேன்னு ஏன் நெஞ்சி தகர்கிட்டு போய் கல்ல ஜலம் வந்துட்டார் என் குழந்தை இந்திரனோட உட்கார்ந்து இருக்கான் க்ஷேமமா இருக்கான்னு வந்து சொன்னேன் ஏன் சீமையில நம்ம பையன் இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அங்கேன்னு சொன்னார்னா சந்தோஷப்படுவான் அவருக்கு டின்னர்லாம் பண்ணி பண்ணேன் சொன்னவர் பையனை பார்த்தேன்னா வந்து பார்த்துட்டு வரான் சந்தோஷப்படுங்க அது மாதிரி இந்திரலோகத்துல போய் நான் வேற எதுவும் திருஷ்டாந்தம் சொல்றதுக்கும் நீங்க தான் சொல்ல வேண்டியிருக்கா அதனால அதை குறவா நினைக்கிறாங்க உட்கால் தேவலோகத்திலாட்டம் அது அதிகமா நினைச்சவாலும் இருக்கலாம் அதனால பாதகம் இல்லை அப்படி பார்த்துட்டு வந்து சொன்னதை கேட்டு எனக்கு பதிலே சொல்ல முடியலன்னு தர்மபுத்தர் கண்ட ஜலம் கொட்டுதான் ஆனந்த ஜலம் நெஞ்சு தகசெடுத்து போய் யோமசரை பார்த்து குழந்தை என்ன சொன்னான்னா இந்திரனும் அர்ஜுனனுமா உங்களை தீர்த்த யாத்திரைக்கு அழைச்சுன்னு போட்டு சொல்லி என்ன சொல்லியிருக்காரு தீர்த்தயாத்ராபயாவக இந்த மனக்கவலை இருக்கிறவன்லாம் புண்ணிய தீர்த்தத்தில் ஒரு முறை மூகனம் போய் அது பண்ண விட்டுறது இல்லை என்னை பயத்தை உறுதி பண்ணக்கூடிய காரியத்தை பண்றானே தவிர்த்து